عن ابي موسى الاشعري رضي الله عنه عن رسول الله صلى الله عليه وسلم انه قال ان اعظم الذنوب عند الله ان يلقاه بها عبد بعد الكبائر التي نهى الله عنها ان يموت رجل وعليه دين لا يدع له قضاء صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அல்லாடலும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவுடைய பேர்தாமத்தை கொண்டு இன்றைய சொத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன் அவன் தனித்தவன் இறைவனுடையவன் வணங்கி வழிபடுவதற்கு அந்த இறைவன் ஒருவனை தவிர வேறு எவரும் இல்லை என மனதினால் அறிந்து நாவினால் சார்ந்தவர்களோடு சலாத்தும் சலாமும் ஈரோட தலைவர் முகமது சல்லாஹ் ஆலைவர் செல்ல மனவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிகோடுகளை பின்பற்றி வாழ்ந்த அருமையான சஹாபாக்கள் சாதியவன்கள் சபால் சாதியன்கள் இன்னும் அல்லாவுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றும் முறைசாகட்டும் என்று பிரார்த்தித்ததன் பின்னால் அல்லாஹுடைய அருள் நிறைந்த இல்லாமல் மஸ்ஜிதில் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக யாத்திகாவுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நிலையார்களே அல்லாஹ் ஆனால் நம்முடைய சுருக்கமான குறைவு கால வாழ்க்கையில் எவைகளை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளும்படி நமக்கு ஏவியிருக்கிறானோ அந்த விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்தும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ அந்த விடயங்களை விட்டு முற்றாக தவிர்த்து வாழ்ந்து கொள்ளும்படி நான் எனக்கும் அடுத்து உங்கள் அனைவருக்கும் முக்கியத்தை செய்து கொள்கிறேன் கணியமான சகோதரர்களே அல்லாவுடைய நடிகார்களே முஸ்லீம்களாக எங்களுக்கு அல்லா தபாரக்கு வந்த ஆனா எல்லா துறை சார்ந்த மக்களுக்கும் அவ்வப்போது துனியாவுடைய வாழ்க்கையில் நல்லதின் பால் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார் எதை செய்தால் என்ன விடயத்தை செய்தாலும் படைத்த ரொம்பும் வசூசல்லாகும் அனைவர் செல்லும் அன்னவர்களும் காட்டி தந்த பிரகாரம் நாம் எம்முடைய செயல்பாடுகளை அன்றாட வள வழக்கங்களை மாற்றிக்கொள்வோமாக இருந்தால் உலகத்தில் நாம் செய்கின்ற அனைத்து காரியமும் ஐமாதத்தாக வணக்கமாக அல்லா தபாரத்துவத்தான இடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது ஆனால் முஸ்லீம்களாகிய நாங்கள் பல விடயங்களில் பல கோணங்களில் பல திசைகளில் இன்று இஸ்லாமிய வரம்புகளை மீறி இஸ்லாமுடைய புத்திமதிகளை கேட்காது பல பிரிவினர்களாக பிரச்சினைப்பட்டு அவமானப்பட்டு புலவுப்பட்டு சண்டையிட்டு இப்படியாக முஸ்லீம்களைய முஸ்லீம்களாகிய நாங்கள் நாளாந்தம் திரிந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்று முஸ்லீம்களிடத்திலே குறிப்பாக முஸ்லீம்களிடத்திலே இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பிரச்சனை தான் ஆகப்பெரிய ஒரு மோசமான செயல்தான் இன்று கொடுக்கல் வாங்க செய்யக்கூடிய நாங்கள் வியாபாரம் செய்கின்ற நாங்கள் தொழில் துறவுகளில் ஈடுபடுகின்ற நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே கடனை கொடுக்கிறோம் கடனை வாங்குகிறோம் கடனை எதிர்க்கிறோம் இப்படியான நிலைமையில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வியாபாரத்தில் தொழில்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் உண்மையிலேயே கடன் என்று சொல்லுகின்ற பொழுதும் அதை வரவேற்கிறதே அதற்கான முறையையும் சொல்லி தருகிறது ஆனால் இந்த கடனுடைய விடயத்திலே இன்றை நாங்கள் பார்க்கலாம் பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் மத்தியிலே பெருவினை வந்திருக்கிறது பிளவு வந்திருக்கிறது நானாவுக்கும் தம்பிக்கும் மத்தியிலே பிளவு பிளவு பெற்றிருக்கிறார்கள் சகோதரர்களுக்கு மத்தியிலே பிளவு வந்திருக்கிறது குடும்பத்துக்கு மத்தியிலே பிரிவினை வந்திருக்கிறது ஒவ்வொரு ஜமாத்துக்கு மத்தியிலே பிரிவினை வந்திருக்கிறது ஏன் இந்த கடனை கொடுத்ததனுடைய விலை இதனூடாக அல்லாவுடைய ராமத்தையே நாளாக நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் ஒற்றுமை என்பது சகோதரம் என்பது சகோதர வாழ்வு என்பது இஸ்லாம் வலியுறுத்தி சொன்ன ஒரு விடயம் ஆனால் இப்படியான பிரிவினையின் காரணமாக இப்படியான பிளவின் காரணமாக இப்படியான சண்டை சச்சரவின் காரணமாக எங்களுக்கு வர இருக்கின்ற பறக்கத்துகளை அபிவிருத்திகளை ராமத்துகளை நாங்கள் கையினால் தட்டி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே கண்ணியமான சகோதரர்களே அல்லாவுடைய நடிகார்களே இஸ்லாம் கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற பொழுதும் வியாபாரங்கள் செய்கின்ற பொழுதும் தொழில் துறவுகளில் ஈடுபடுகின்ற பொழுதும் கடன் கொடுக்கும்படி சொல்லியிருக்கிறது கடனுக்காக உதவும்படி சொல்லியிருக்கிறது கடனை வாங்கும்படி சொல்லியிருக்கிறது அதை செய்கின்ற முறையும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது ஆனால் இன்று எங்களில் எத்தனையோ பேர் இதனுடைய பார தூரம் தெரியாமல் இதனால் வரக்கூடிய விளைவு தெரியாமல் இதனால் இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தெரியாமல் ஏதோ இந்த கடன் சம்பந்தமான விடயத்திலே அகப்பட்டு செத்துக் கொண்டிருக்கிறார்கள் கணியமானவர்களே நாங்கள் அனைவர்களும் யாரை எடுத்தாலும் யாரை யாருக்காவது பணம் பணத்தின் மூலமாக அல்லது சொத்து செல்வத்தின் மூலமாக ஏதோ ஒரு அடிப்படையில் கடனாளியாகத்தான் இருக்கிறோம் கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறது அல்லது கடனை எடுக்க வேண்டியிருக்கிறது இஸ்லாம் இதற்கான முறையை சொல்லி தருகிறது இதற்கு முன்னால் எவ்வாறு நாம் பொறுப்புறோமோ எவ்வாறு நோன்பு நோக்கிறோமோ எவ்வாறு ஏழை விவாதத்துகளை விவாதத்திற்கு விளங்கி இருக்கிறோமோ இதே போலதான் இஸ்லாம் வியாபாரத்தை தொழிலை உத்தியோகத்தை என்னுடைய சொற்பை ஒரு விவாதத்தாக காட்டி தருகிறது இதே போல இந்த கடனுடைய இந்த செயலை நாம் செய்கின்ற இந்த கொடுக்கல் வாழ்களையும் விவாதத்தாக சொல்லித் தருகிறது எப்போதும் அல்லாஹ் காட்டியபுரம் நபியுடைய சுண்ணத்து பிரகாரம் நாம் மாற்றுவோமாக இருந்தால் நான் சாலையிலே எழுப்பி என்னுடைய வியாபாரத்தை செல்கிறேன் தொழில் துறவுக்கு செல்கிறேன் பசாரிக்கு செல்கிறேன் மாலையிலே மாலை பொழுது என்னுடைய கடையை என்னுடைய தொழிலை முடித்து வீடு திரும்புகிறேன் அல்லாவுடைய பொருத்தத்தின் அடிப்படையில் செய்திருந்தால் நான் செய்த வியாபாரம் ஒரு இபாதத் திருமணம் முடிக்கிறேன் திருமணம் முடிக்குகின்றனால் நான் இஸ்லாம் சொன்ன பிரகாரம் என்னுடைய திருமணத்தை ஆக்கிக் கொண்டால் நான் உடைய வாதத்தை செய்துவிட்டேன் சாதாரண விடயத்தை எடுத்து பாருங்கள் நாளாக வழிபாட்டில் சென்று வருகிறோம் தூங்குகிறோம் உணவு உண்ணுகிறோம் பருகுகின்றோம் இதுவெல்லாம் நாங்கள் விளங்கவில்லையோ தெரியவில்லையோ என்றாலும் இதுவும் இவாதத் எப்போது இவாதத்தாக மாறுகிறது நாம் நபியுடைய சுண்ணத்தை பின்பற்றுகின்ற பொழுதுதான் அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் என்னுடைய தூக்கத்தை என்னுடைய சாப்பாடை என்னுடைய பிரயாணத்தை என்னுடைய வழிவாசலை நான் அமைப்பேனாக இருந்தால் நான் செய்கின்ற அனைத்து காரியமும் இதே போல இடையமான சகோதரிகளே இந்த கடன் சம்பந்தமான விடயம் இஸ்ராத்திலே அல்லாடைய கட்டளை நபியுடைய சுண்ணன் இதை எவ்வாறு நமக்கு வரலத்தை காட்டுகிறது இது எப்படி ஒரு பாரதூரமான அமல் இதனை இதனை இதிலே தவறிடக்கூடியவர்கள் இந்த கரண் விடயத்திலே தவணகீனமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் இவர்களுக்கு வரக்கூடிய விபரீதம் என்ன என்பதை எல்லாம் என்னுடைய உயிர்கள் மேலான செல்லந்தாகும் அலைவர் செல்லம் சொல்லித்தான் இருக்கிறார்கள் கணியமானவர்களே நரி செல்லந்தாகும் அலைவர் செல்லம் சொல்லுகிறார்கள் இன்ன ஆதவ துருவி இந்த அபதும் எங்களுக்கு தெரியும் உலகத்தில பெரிய பாவங்கள் இருக்கு கொலை செய்வது வினா செய்வது இப்படியான பெரிய பாரதூரமான பயங்கரமான பாவத்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அது எப்படிப்பட்ட பாவம் அண்ணன் பெருமானார் செல்லல்லாக செல்ல சொல்லுகிறார்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய பாவத்துக்கு பின்னால் ஒரு அடியான் ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்வானாக இருந்தால் அதுதான் நிறையவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லத்தை ஒரு மனிதன் உலகத்திலே வாழுகின்ற பொழுது கடன் பெற்றிருக்கிறார் கடன் எடுத்திருக்கிறார் படமாகவோ சொத்தாகவோ ஏதோ அடிப்படையில் இவர் கடனியாக இருக்கிறார் அந்த கடன் பெற்ற நிலைமையிலே அவருக்கு மரணம் வருகிறது மௌத்து வருகிறது கடனை கொடுக்கவில்லை மௌத்தாகிறார் நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த பெரிய பாவத்துக்கு பின்னால் ஒரு அடியால் செய்யக்கூடிய பாவம் தான் அவன் கடனை நிறைவேற்றாமல் மரணிப்பது அல்லது அவன் சார்பாக கடனை நிறைவேற்றக்கூட கூட ஏற்பாடுகளை கடனை நிறைவேற்றுகின்ற பொறுப்பை யாருக்காவது கொடுக்காமல் மரணிக்கிறார் இதுதான் அவன் உலகத்திலே செய்கின்ற ஆகப்பெரிய பாவம் என்று சொன்னார்கள் செல்லலாம் கணியமானவர்களே இது ஒரு அதிசயிலே செல்லலாம் செல்ல சொல்லுகிறார்கள் நப்சுல் முக்மினி ஒரு மோமினுடைய ஆத்மா ஒரு மோமினுடைய உயிர் அவன் மரணிக்கின்ற பொழுதும் அவனுடைய கடனோடு குருவப்பட்டிருக்கிறது ஒரு மோமியுடைய ஆத்மா உயிர் அவனுடைய கடனோடு ஒற்றி பிணைந்திருக்கிறது எதுவரைக்கும் என்றால் அதை நிறைவேற்றுகின்றவர் வரைக்கும் மௌத்துக்கு முன்னால் அவர் நிறைவேற்ற வேண்டும் அல்லது மௌத்துக்கு முன்னால் நிறைவேற்றக்கூடிய பொறுப்பை யாரெடுத்தால் அவர் கொடுக்க வேண்டும் பொறுப்பு கொடுக்கக்கூடியவர்களும் அவசரமாக நிறைவேற்ற வேண்டும் இது வரைக்கும் அவருடைய ஆத்மா கடனோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் செல்லலாம் எவ்வளவு ஒரு பெரிய பாரதூரமான ஒரு செயல் ஒரு விடயம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கருத்திலே கொள்ள வந்திருக்கிறோம் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பிரச்சனை தான் கடனை கொடுக்கிறோம் கடனை எடுக்கிறோம் ஆனால் இன்னைக்கு முஸ்லிம்கள் பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பிளவுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பிரிந்து கொண்டிருக்கிறார்கள் கொடுத்த கடனை எடுக்க முடியவில்லை கொடுத்த கடனை வாங்க முடியவில்லை எடுத்தவர்களும் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த உணர்வு இல்லாமல் சிந்தனை இல்லாமல் அல்லாவுடைய பயம் இல்லாமல் இன்று நடந்து கொள்ளுகின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம் கடினமானவர்களே இந்த கடன் சம்பந்தமாக சூழல்லா சொல்லல்லாவும் அறிவு செல்லம் எவ்வளவு எச்சரிக்கையான புத்திமதிகளை நமக்கு சொல்லுகிறார்கள் இருவர் ஒரு அதிசயிலே வருகிறது சொல்லல்லாவும் அறிவு செல்லம் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு தெரியும் அடிக்கடி நாங்கள் கேள்விப்பட்டது தெரிந்தது சுகதாக்கள் என்கிறவர்கள் அல்லாஹிடத்திலே உயர் பதவியிலே அங்கம் வகிக்கக்கூடியவர்கள் சுகதாக்கள் என்றால் அவர்கள் இஸ்லாத்துக்காக தீனுக்காக கனிமாவுக்காக தன்னுடைய உயிரை நீட்டவர்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய அந்த சோவை அல்லாஹ் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அவர்கள் எப்போது உயிருக்காக உயிர் நீக்கிறார்களோ அப்போது அல்லாவுடைய பாவங்களை மன்னித்து சயாமத்திலே உயர்ந்த பதவியை கொடுக்க இருக்கிறார் இருந்தாலும் அண்ணன் பெருமானார் செல்லல்லா செல்ல சொல்லுகிறார்கள் ஷஹீதுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறார் எல்லா பாவமும் ஷஹீதுடைய விடயத்தில மன்னிப்பு இருக்கிறது இல்லத்தை கடலில் இந்த கடன் அந்த ஷஹீதுக்கும் இருக்குமாக இருந்தா இந்த கடனுடைய வடிவத்தில் அந்த ஷஹீதுக்கும் மன்னிப்பு கிடையாது எவ்வளவு பெரிய பாரதூரமான விடயம் ஷஹீதென்றால் அல்லாவுக்காக உயர்ந்திருக்கிறார் அல்லாவுக்காகவன் இஸ்லாத்திற்காகவன் உயிரை கொடுக்கிறார் ஆனால் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான் ஆனால் இந்த கடன் அவருக்கும் இருக்குமாக இருந்தால் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டி இருந்தால் இந்த விடயத்தில் அவருக்கு மன்னிப்பு கிடையாது அவர் சார்பாக யாராவது நிறைவேற்ற வேண்டும் அல்லது இவர் மௌத்தாவதற்கு முன்னால் இதுக்கு முன்னால் நிறைவேற்ற வேண்டும் எவ்வளவு பெரிய பாருங்கள் இதற்கு அழகான ஒரு வரலாற்று நிகழ்ச்சி அதிர்ச்சியிலே சொல்லப்பட்டிருக்கிறது நபிசல்லாஹு அனைவர் செல்ல மன்னவருடைய காலத்தில இரண்டு ஜனாசாக்கள் மஸ்ஜிதுக்கு தொலை வைப்பதற்காக கொண்டு வருகிறது அந்த நேரத்தில் ஒரு ஜனாசா வருகிறது அண்ணன் பெருமானார் செல்லல்லா அறிவு செல்ல வந்தவர்கள் அவருடைய வணக்கம் நாங்கள் எப்போதும் சொல்லுவது போல பள்ளியில் உள்ள இமாம்கள் ஒரு ஜனாசா வந்தா இவருக்கு யாராவது கடன் கொடுக்க வேண்டியிருந்தா யாராவது கடன் இவருக்கு கொடுக்கணுமா குடும்பத்தோட பேச்சு தீட்டுக் கொள்ளுங்க வாங்கி கொள்ளுங்க அல்லது இவர் கடன் கொடுக்க இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க இப்படி ஞாபகப்படுத்துவாங்க நபியுடைய காலத்துல ஒரு ஜனாசா பள்ளிக்கு வருகிறது அண்ணலம் பெருமானம் செல்லல்லா மருத்துவ ஜனாசா வந்த உடனே இருந்த சகாபாத்திரத்துல கேட்டாங்க இந்த ஜனாசாவுக்கும் இந்த ஜனாசா யாருக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறதா அப்படி யாருக்கு விளப்பது தெரியுமா என்று ரசோல்லா அந்த ஜனாதாவை பற்றி விசாரிக்கிறார்கள் இருந்த சகாபாக்கள் சொல்லுகிறார்கள் யார சொல்லலாம் இந்த ஜனாதாவுக்கு சடன்கள் எதுவும் இல்லை அந்த பெருமானார் செல்லலாம் வரைவ செல்லும் அவர்களை முன்வந்து இந்த ஜனாதா தொழுகையை தொட வைக்கிறார்கள் இன்னும் ஒரு கட்டத்தில் இன்னும் ஒரு ஜனாதா வருகிறது இதே போல ரசூல் செல்லலாம் வரைவ செல்லும் இந்த ஜனாதாவுடைய விடயத்தில் கடன் சம்பந்தமாக இவருக்கு யாராவது இவர் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறதா என்று கேட்கிறார்கள் இருந்த சகாபாக்கள் இந்த ஜனாதாவை பற்றி இந்த சகோதரர் சொல்வாங்க நான் இந்த ஜனாதா கடனாளியாக கடன் கொடுக்கிறேன் அப்படியா செல்லல்லாஹு அனைவர் செல்லம் சொல்லுகிறார்கள் உங்களோட தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்திக் கொள்ளுங்க நான் தொழுவதற்கு முன் வர மாட்டேன் ரசூலா மறுக்கிறார்கள் ரசூலா அதை வெறுக்கிறார்கள் இந்த ஜனாதா நான் ஜனாதா தொழுகை நடக்க மாட்டேன் உங்களில் யாராவது ஜனாதா தொழுகையை நடத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சகாபா குடும்பத்தில் இருந்த அப்போ கத்தாதா ரவி அல்லாவுடைய முன்னுக்கு வந்து சொன்னால யார சொல்லலாம் இந்த ஜனாதாவுடைய கடனுடைய பொறுப்பை நான் பேசிக் கொள்கிறேன் நான் சுமந்து கொள்கிறேன் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் யார சொல்லலாம் நீங்கள் ஜனாதா தொழுகையை நடத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஜனாதா தொழுகையை சொல்ல வைக்கிறார்கள் இந்த சரித்திரத்தை சொல்லிட்டு சொல்லுவாங்க அபு கசாதா ரவி அல்லாவும் இந்த பொறுப்பை எடுத்தாங்களோ இந்த பொறுப்பை எடுத்த நாள்ல இருந்து ரசூசல்லாஹ் மன்னவர்கள் அபு கதாதா நபி அவர்கள் எங்கெல்லாம் சந்திக்கிறார்களோ அந்த இடத்திலே கேட்பார்கள் அபு கதாதா அவங்க பொறுப்பை நீங்க நிறைவேற்றிட்டீங்களா மூணு தடவை கேட்டாங்க சந்தி ரெண்டு தடவை அபு கட்டாதா ரதையெல்லாம் அவங்க மறை கொடுத்தாங்க யாரும் சொல்லலாம் என்ன அந்த கடனை நான் நிறைவேற்றலை மூணாவது தகவல் சூழ்நாள் தந்தைக்கிறார்கள் அதோ கதாதா அந்த சகோதரிய கடன் விடயம் என்னவானது அப்போதுதான் அபோ கதாதா ரவி எல்லாம் சில நாட்களுக்கு பின்னால பல மாதங்களுக்கு பின்னால சொல்லுறாரு எப்பதாயிரம் சூழலான கடன் பொறுப்பை நான் நிறைவேற்றி வச்சேன் ரசோல்லாவை செல்லலாம் மாநிலத்தில் சொல்லுகிறார்கள் அப்போ கதாதா இப்போது நான் உங்களுடைய சகோதரிய உடம்பை அந்த கபல பிடியில இருந்து அவர் மாற்றி இருந்தால் இப்போது அந்த கபல் அவரை விட்டிருக்கிறது கடலை எப்ப நீங்க நிறைவேற்றினீங்களோ அப்பதான் அவரை கபரு விட்டுருச்சு அது வரைக்கும் புரிஞ்சுதான் இருந்த உடையில அங்க வேதனை நடந்துச்சு அதனால ரசூல் அடிக்கடி கேட்டாங்க நிறைவேற்றீங்களா நிறைவேற்றவில்லை என்றால் அவருக்கு வேதனை இருக்கிறது துன்பம் இருக்கிறது அவருடைய பல அலாபுகளை அல்லா வைத்திருக்கிறார் என்பதை எனவே கண்ணியமான சகோதரிகளே இப்படி பாரதூரமான ஒரு அமைத்தால் நாங்கள் நீங்கள் கணக்கெடுக்கிறது இல்லை கடனை வாங்கிட்டோம் கடனை எடுத்துட்டோம் அதை கொடுக்கணுமே அதை நான் நிறைவேற்றணுமே எனக்கு ஒரு மூத்து இருக்கிறதே மூத்துக்கு பின்னால் நான் கொள்வேனே இந்த சிந்தனைகள் இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் அல்லாத பயம் இல்லாம எடுத்த கடன் எடுத்த மனம் எடுத்த சொத்து அது ஏந்த எனக்கு உரிமையானது எனக்கு சொந்தமானது அதை நான் கொடுக்க தேவையில்லை அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று என்பது அல்ல என்று இன்னைக்கு எங்கட பணத்தை போல நாங்க பாவித்துக் கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே திடீரென்று மோட்டு வந்தா என்ன நிலைமை யார்கிட்ட சொல்லலையே நாங்க எத்தனை லட்சம் கடன் எத்தனை ஆயிரம் ரூபாய்க்கு கடன் எத்தனை காணிகளை பறிமுறை செய்திருக்கிறேன் எத்தனை சொத்துக்களை சூறையாடி இருக்கிறேன் எத்தனை வாக்குகளை கொடுத்திருக்கிறேன் போகிறேன் தீரண்டு மோட்டு வந்தா மனைவுக்கும் தெரியாது பிள்ளைகளுக்கும் தெரியாது பெற்றோர்களுக்கும் தெரியாது சொந்த இடங்களுக்கும் தெரியாது திடீரென்று மோட்டு வந்தா என்ற நிலைமை என்ன கொள்ள வேண்டும் சிந்திக்க வேண்டும் கனியமான சகோதரிகளே எனவே இஸ்லாம் கடன் சம்பந்தமான இந்த விடயத்தை விவாதத்தை என்று சொன்னாலும் இதை ஒரு பயங்கரமான ஒரு செயல் இதனால் பல விளைவுகள் பல சோதனைகள் பல முசீபத்துகள் இந்த உலகத்தில் வருவது மட்டுமல்ல மௌத்தில இருந்து அவருக்கு விளைவு என்பது கிடையாது ஈடேற்றம் என்பது கிடையாது என்பதைத்தான் இந்த அதில் நமக்கு பாடமாக போட்டி தந்து கொண்டிருக்கிறது பெரியமானவர்களே இது ஒரு ஒரு புறம் இருக்கு கடனை வாங்குகின்ற ஒழுக்க பண்பாடை ஒழுக்க விரும்பியங்களை இஸ்லாம் எங்களுக்கு அழகா சொல்லி இருக்குது கடனை கொடுங்க எடுங்க வாங்குங்க எப்படி வாங்கணும் எப்படி செஞ்சு கொள்ளணும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நிறையமான சகோதரிகளே கடன் வாங்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நாங்கள் நியத்து வைக்கணும் நான் மௌத்துக்கு முன்னால நான் வாங்கக்கூடிய கடனை அவசரமாக நிறைவேற்றும் நீயத்தின் பிரகாரம் தான் அல்லாஹ் எங்களுக்கு அமைச்சுட்டார் இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல எண்ணம் இல்லை ஒருவர் வியாபாரம் சின்ன ஒரு தொழில ஆரம்பிக்கிறார் உம்மத்தினுடைய முஸ்லிம்களுடைய குடும்பங்களுடைய நிலைப்பாடு இதுதான் ஒருவர் ஒரு சின்ன வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார் மாற்றாளர் தொழிலை செஞ்சு முன்வரணும் குடும்பங்களை பார்க்கணும் குடும்பங்களை பராமரிக்கணும் என்று இன்னைக்கு எங்களை எத்தனையோ பேரு சின்ன தொழிலை ஆரம்பிக்கிறாங்க ஆனா வழியில இருக்க கூட்டம் என்ன நினைக்குது இவர வியாபாரத்துல இவருக்கு முன்னேற்றம் அடைய விடக்கூடாது இவர் வியாபாரத்திலே முன்னேறக்கூடாது இவரை வியாபாரத்தை இல்லாமலாக்க வேண்டும் இவரை அழிக்க வேண்டும் இவரை லிஸ்டாக்க வேண்டும் இவர் சமூகத்திலே முன்னேறக்கூடாது நினைத்து அறப்போக்கிலே கடனை வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி அறப்போக்கில் அவரை கடையா மூட வச்சு அவரை தொழிலை இல்லமாக்கி அவரை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்த நிலைமைகளும் சமூக மத்தியிலே இல்லாமல் இல்லை இருக்கத்தான் செய்கிறது கண்ணியமான சகோதரிகளே எனவேதான் செல்லலாம் வாழ்வு செல்லம் சொல்லுகிறார்கள் நீங்க கடலை எடுக்கிற நேரம் நல்ல நீயத்தோடு எடுத்துக்கொள்ளுங்க அப்படி நீங்க எடுப்பீர்களாக இருந்தா அங்கதான் நல்லாட உதவி இருக்கு செல்லலாம் சொன்னாங்க மண் அகல நான் يريد أداءها عبد الله عنه பாக்குறது இந்த உள்ளத்தை தான் யாரு கடல் வாங்க கூட நல்ல நியத்தோட அல்லாத பயத்தோட இதை நான் ஒத்துக்கு முன்னால் அவசரமாக நிறைவேற்றணும் என்று நல்ல நியத்தோட இருக்கிறார் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் ஒரு மனிதன் யாவது கடன் வாங்கி கொண்டவர்களோ இந்த நான் அவசரமாக நிறைவேற்ற வேண்டும் எந்த நியத்தோடு வாழ்கிறார் என்றிருந்தால் கடனை அவசரமாக அல்லாஹ் வழிகளை நல்ல தேவை மாற்றமாக நிறையவர்கள் சொல்லுகிறார்கள் ومن அகல யுரீது இத்திலாபஹா நான் மேல சொன்ன மாதிரி நான் கடனை வாங்கி வாங்கி இவரை தொழிலை இளமாக்கணும் இவரை குடும்பத்தை இளமாக்கணும் இவரை வியாபாரத்தை நஷ்டாக்கணும் இவரை நடுத்தரவு கொண்டு வரணும் இவரை முன்னோர விடக்கூடாது என்று யாரு கெட்டடியோடு கடன் வாங்குகிறானோ அல்ல சபாரத்தானா அவனுக்கு அறிவை கொடுப்பதற்கு முன்னால் இவனுடைய நியத்துக்குறான இவனுக்கு அல்லா அறிவை கொடுப்பான் என்று சொன்னார்கள் செல்லலாம் இவன் நியத்து போல இவர் என்ன எண்ணுகிறாரோ இந்த எண்ணம் இவருக்கே திரும்பும் இவர குடும்பத்தில் ஏற்படும் இவர குடும்பத்துல பிரச்சனை வரும் இவர் வியாபாரத்துல முன்னேற மாட்டார் இவர் நாளுக்கு நாள் பிரச்சனைகளை சந்திப்பார் என்று சொன்னார்கள் சொல்லலாம் நீ எட்டுக்கொள்ள பொறுக்கிறது பயம் இல்ல அச்சம் இல்ல சிந்தனை இல்ல கவலை இல்ல முயற்சி இல்ல அதற்கான ஏற்பாடு இல்லை அம்மா இதற்கே அறிவை கொடுப்பான் என்று சொன்னார்கள் செல்லலாம் செல்லம் கனியமானவர்களே எனவே யாரெல்லாம் கடனாளியாக இருக்கிறோமோ கடன் பட்டிருக்கிறோமோ நாங்கள் மௌத்துக்கு முன்னால் அவசரமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உணர்வு பயம் இவருடைய உள்ளத்திலே தேவையாக இருக்கிறது கொடுக்க வேண்டும் ஆனால் கொடுப்பதற்கான முயற்சியிலும் வர வேண்டும் கடனை வாங்கி வச்சோம் வருஷ கணக்கில் கொடுக்கல மாத கணக்கில் கொடுக்கல எப்படி ஒரு தொழிலாளி ஒரு முதலாளி அல்லது கடை செய்யக்கூடியவர் அல்லது வியாபாரம் செய்யக்கூடியவர் எவ்வாறு அந்த வியாபாரத்தை அவர் முன்னேற்றத்தை அறிந்து கொள்வார் சிந்திக்கிறோமா யோசிக்கிறோமா முக்கியமானவர்களே நாளைக்கு நான் பத்து பேரை கடனை வாங்கினா அந்த முதலாளியுடைய தொழிலாளியுடைய அந்த பிசினஸ் செய்யக்கூடிய மனிதனுடைய அந்த வியாபாரம் செய்யக்கூடிய மனிதனுடைய நிலைமை என்ன பயம் தேவை நான் மேலே பொழுது நான் இருக்கிறேன் வச்சுட்டு மக்களுக்கு மத்தியில குடும்பத்துக்கு மத்தியில யாராவது பொறுப்பெடுப்பாங்க யாராவது நிறைவேற்றுவாங்க அதை பெருமான்கள் ஞாபகப்படுத்துவாங்க என்பதில் நாங்கள் நினைக்கக்கூடாது யாரு சரி நிறைவேற்றால் பேசுவார்கள் யார் சரி பொறுப்பெடுப்பார்கள் என்று நினைக்கிறாமல் கணக்கில்லாமல் எடுத்தால் எடுக்காமல் இருந்தால் என்னுடைய கடன் பொறுப்பை நிறைவேற்றாவிட்டால் என்ன கணக்கில் பொறுப்பெடுக்கக்கூடியவர்களும் நிறைவேற்ற வேண்டுமே நிறைவேற்றாவிட்டால் நிறைவேற்றுவார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் அதற்கான வசதி வாய்ப்பு அவரிடத்தில் இல்லை அவர்கள் நிறைவேற்றாமல் விட்டு வைத்தால் நான் நிரந்தரமாக தமிழை இருந்து வேதனை செய்யப்படுவேனே என்ற பயம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது இதே போல கண்ணியமான சகோதரிகளே கடனாளிகள் கடன் எடுத்தவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய அவருடைய எண்ணத்தை பொறுத்துத்தான் அல்ல அவருடைய கடனை நிறைவேற்றக்கூடிய வழிவகைகளை ஏற்பாடுகளை அல்லா செய்து கொடுப்பார் இது ஒரு புறம் அடுத்த கட்டம் கடனை யாரெல்லாம் கொடுத்தார்களோ கடனை கொடுக்கக்கூடியவர்களுக்கும் இஸ்லாம் அழகான புத்திமதியை சொல்லி தருகிறது நீங்கள் கடனை கொடுத்துட்டு என்பதற்காக அவரது சகோதரர் அவரது நண்பர் அவருடைய அண்ணன் அவருடைய சகோதரி கடனை தரல என்பதற்காக இஸ்லாம் அவருடைய மானம் மரியாதைகளை கண்ணியங்களை இல்லாமல் ஆக்குவதை இஸ்லாம் தடங்கி இருக்கிறது கல்வி செல்வியாக தெருக்கள் தெருக்களாக வீடு வீடாக சந்தி சந்தியாக பஜார் பஜாராக இன்னாரை பற்றி இவர் கருணை எடுத்து விட்டார் தருகிறார் இல்லையே என்று அவருடைய மானம் மரியாதைகளை என்று நாம் தடுக்கிறோம் நிறைய பேரு கருணை எடுத்தவங்களும் தலைவரமாக இருக்கிறார்கள் தப்பு ஏழா எவ்வளவு பெரிய அநியாயம் சமூகத்துக்கு மத்தியிலே நடக்கிறது கடனை வாங்குகிறார் காலப்போக்கிற கடனாளியாக மாறுகிறார் போக்குற கேள்வியாம் அவர் நாட்டில இல்லையாம் இன்னொரு நாட்டுக்கு போய்த்தாராம் வீட்டில இல்லையா தலைமரமாயிட்டாராம் எத்தனை நாளைக்கு ஒழிக்க போகிறார் எத்தனை நாளைக்கு தலைவராக போகிறார் கண்ணியமானவர்களே அல்லாவிடத்திலே ஒரு நாள் பிடிக்க பிடிபடுவார் என்பதை எனவே அவர்களுக்கும் புத்தியை சொல்ல இஸ்லாம் கடன் கொடுத்தவர்களுக்கும் புத்தியை சொல்லித் தருகிறது நபி அவர்கள் சொன்னார்கள் رحم الله رجلا سمحا الى باع وإذا اشترى وإذا استطاع யார் செய்யும் பொழுதும் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் விற்கும் போதும் பொருள்களை முதலீடு செய்யும் போதும் கடன்களை கொடுக்கும் போதும் எடுக்கும் போதும் இப்படியான நிலைமையில அறியாம சொன்னாங்க யாரும் மென்மைய களம் நல்ல பண்பாட நல்ல அகலாக நல்ல குணத்தை கடன் கொடுத்தவர் மேற்கொள்கிறார் கடைபிடிக்கிறார் கடன் கொடுத்தவர்கள் அன்பாக கேட்கிறார் அன்பாக கேட்கிறார் நல்ல பண்பாடோடு கேட்கிறார் இப்படியான வியாபாரிக்கு அல்லாஹ் ரகம செய்வாராக என்கிற சூழ்நிலாக வாழ்க்கிறார் கொடுக்கல் வாங்க செய்யும் பொழுதோ கடன் வாங்கும் பொழுதோ எடுக்கும் பொழுதோ பண்பாடாக ஒழுக்கமாக நல்ல நடத்தையோடும் நல்ல பேச்சின் மூலமாக கொடுத்தவரிடத்திலே கேட்கும் பொழுது அல்லா அதை பார்த்து சந்தோஷம் அடைகிறார் மாற்றமாக அவரை தெளிவுபடுத்த ஏனமாக பேச பரிகாசம் செய்வதை மக்களுக்கு மத்தியில் அவருடைய கௌரவங்களை அவருடைய அந்தஸ்துகளை அவருடைய மரியாதைகளை அவருடைய குடும்பத்துடைய கண்ணியங்களை இல்லாமல் ஆக்குவதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது எனவே கடனை கொடுக்கத்தான் வேண்டும் எடுக்கத்தான் வேண்டும் இஸ்லாம் முறையை சொல்லுகிறது பண்பாடான முறையில கேளுங்க அது மட்டுமல்ல செல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள் எந்த மனிதன் ஒரு இன்னொரு சகோதரருக்கு கருளை கொடுக்கிறார் கொடுத்ததுக்கு பின்னால பார்க்கிறார் அந்த சகோதரர் கொடுத்த கடனை திருப்பிக் கொள்ள முடியாம கஷ்டப்படுகிறார் இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறார் இவர பார்வையில வழங்குது இந்த சகோதரர் நான் கொடுத்த கடனை கண்டு கொள்ள முடியாமல் நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் கஷ்டப்படுகிறார் நாலு ஐந்து பிள்ளைக்கு தலை தந்தையாக இருக்கிறார் குடும்ப பொறுப்புள்ளவராக இருக்கிறார் வருமானம் குறைந்தவராக இருக்கிறார் தொழிலில்லாமல் கஷ்டப்படுகிறார் என்று கடன் கொடுத்த உங்களுக்கு வழங்குமாக இருந்தால் சூரம்லா சொன்னாங்க அவரை பார்த்து அந்த கடன் நீங்க சொல்லு அப்படி இல்லை அந்த கடன் உங்களுக்கு வேணும் என்றிருந்தா குழந்தைகள் ஒரு மாதம் ஒரு மாதம் பார்க்கிற கடன் வரல மறுபடி அந்த கடனாளிக்கு தவணை கொடுங்க அல்லா நாள கியாமத்துடைய நாளையில கியாமத்திலே நடக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களிலும் அல்லா உங்களை பாதுகாப்பார் என்று சொன்னார்கள் செல்லல்லா கடனை மன்னிக்கிறது கடனை தள்ளுபடி செய்வது அவளை கடன் வேண்டாம் கஷ்டப்படுகிறார் அந்த கடனாளி அவதிப்படுகிறார் துக்கப்படுகிறார் என்கிற ஒரு பார்வைக்கு வளர்ந்திருந்தா அதை நீங்க ஹலா சொல்லுங்க சகோதரே எனக்கு வேண்டாம் அல்லாவுக்காக நான் நம்பிக்கை அல்லா ஒவ்வொரு கஷ்டங்களை செய்யாமத்துல கஷ்டங்களை நீக்குவான் என்று சொன்னாங்க சொல்லலாம் அப்படி உங்களுக்கு தேவை ஒரு மாதம் கொடுத்தீங்க அந்த மாதம் பார்க்கிறது தரல இரண்டு மாதம் தவணை நீடுங்க அல்லது ஒரு கிழமையை நீடுங்க அதுதான் உங்களோட கஷ்டங்களை கொடுத்திருப்பார் என்று சொன்னார்கள் சொல்லலாம் எனவே இணையமானவர்களே கடன் நினைக்கக்கூடியவர்களும் கொடுத்தவர்களும் நடந்து கொள்ளக்கூடிய பண்பாடை இஸ்லாம் சொல்லி தருகிறது அது மட்டுமல்ல அல்லாவும் கூட குரானிலே கடல் சம்பந்தமாகவே ஒரு பெரிய ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்திருக்கிறார் நான் மேலே ஓரிய ஆயத்தை நன்மை அல்லா சொல்லுகிறார் யா ஐயுவல்லவீன ஆமனும் இரா சதா என்றும் இதை நீங்க உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் கடன் பொருட்கள் வாங்க சொல்வதாக இருந்தார் ஏ ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் பயந்த மக்களே நீங்க கடன் கொடுக்கிறீங்க எடுக்கிறீங்க இந்த நேரத்தில் நீங்க எந்த முறையில நடந்து கொள்ளணும் இஸ்லாம் குரான் சொல்லுகிறது ஒரு தவறை வச்சு நீங்க கடனை கொடுத்துட்டா எடுத்தா அந்த கடனை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க எவ்வளவு காலத்துல தாரீங்க எவ்வளவு கொடுத்தீங்க எவ்வளவு காலத்தை நீங்க கண்ணாக கொடுக்கீங்க என்பத ஒரு சாட்சி மூலமாக எழுதி கொள்ளும்படி இஸ்லாம் சொல்லி தந்தேன் கொடுத்தவங்க கடன் கொடுத்தவர் சொல்லுவார் ஒரு மாதத்துக்கு முன்னால் நான் இவ்வளவு ரூபாய்க்கு கடன் கொடுத்திருக்கிறேன் இப்படி எழுத்து மூலம் நடக்கவில்லை என்றால் கடன் அவர் சொல்ல போகிறார் இல்லை நான் கடன் வாங்கவில்லை என்று சொன்னால் அங்கு எந்த சாட்சியும் இல்லை எந்த நீளமும் இல்லை நேர்மையும் இல்லை சமூகத்திற்கும் குடும்பங்களுக்கும் மத்தியிலே பிரச்சனை ஆரம்பமாக வாய்ப்பு இருக்கிறது எனவே நான் நாம் சொன்னது கடனை கொடுக்கும் பொழுது நீங்க எழுதி கொள்ளுங்க நேற்று வச்சு எழுதுங்க எழுதுங்க சாட்சியோட எழுதுங்க அப்படி எழுதி கொண்டா அதை நான் வாங்குறது உங்களுக்கு நிகழ்ச்சி எனவே இஸ்லாம் இந்த ஒழுக்கங்களை இந்த பண்பாடுகளை எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிற கண்ணியமானவர்களே எனவே நாம் மேற்கொண்டால்தான் என்னுடைய வியாபாரம் என்னுடைய கடன் என்னுடைய பொருட்கள் வாங்கல் பாதிப்புகளாக அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படும் இதே போல நிறைய பேர் கடனில்லாக இருக்கிறோம் நிறைய பேர் கடனில்லாக இருக்கிறோம் கடனை எடுத்து விட்டேனே நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லையே என்று அல்லாஹுடைய பயத்தோடு வாழக்கூடியவர்களும் இல்லாமல் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அதிகமானவர்களிலே கவனக்குறைவாக கவன ஈனமாக அதிலே சிறைக்குறைச்சல் செய்து அதிலே அநியாயங்கள் செய்து தலை மரமாக மறைந்து ஒழித்து வாழ்வதையும் நாம் சமூகத்துக்கு மத்தியிலே பார்க்கிறோம் கணியமானவர்களே அல்லா தபாரகோட்டாலா இதற்கான புத்திமதிகளை ரசூல் செல்லா செல்லம் அன்னவர்கள் இதற்கான புத்திமதிகளை நமக்கு சொல்லித்தான் இருக்கிறார்கள் இதை விட்டால் நாங்கள் எங்கே செல்வது எத்தனை நாளைக்கு மறைவது எத்தனை நாளைக்கு ஒழிப்பது எத்தனை நாளைக்கு தலைமறைவாகவே எப்போதாவது ஒரு நாள் நோட்டு கொண்டு குடிச்சா அப்ப நாங்கள் மாற்றோம் இதை நாங்கள் வேலைகளை கொள்ள வேண்டும் அடுத்த கட்டமாக செல்லவாக அறிவு செல்லம் கடலாளிகள் ஓடி வரக்கூடிய சுவாமிகளையும் ரசகுல்லா சொல்லித்தான் இருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேரு கடலாளிகளாகிட்டாங்க கடன் வந்துட்டாங்க கடன் கூடிட்டு போகணும் கடனுக்கு மேலால இன்னமொரு முஸ்லீமர் இன்னமொரு கைத்தரியம் அதிலும் மாட்டி இருக்கிறார்கள் வட்டியில மாட்டி நாயை கொண்டு வேண்டில வச்சு காணி பூமியில சீட்டை கொண்டு பேங்க்ல வச்சு இப்படி லோன் எடுத்து அது செஞ்சு இது செஞ்சு கண்ணியமானவர்களே எவ்வளவு பெரிய பாவத்துக்கு பின்னால இன்னும் வழியான பாவத்தை மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடனை நிறைவேற்ற என்பதற்காக மத்தியிலே மாற்றி இருக்கிறார் லோனிலே மாற்றி இருக்கிறார் காணி பூமியுடைய சுத்தங்களை தீட்டுகளை வைத்து மாற்றி இருக்கிறார் அது காலப்போக்கிலே அதை உருவெடுத்து வருகிறது முஸ்லிமத்தை கொண்டு வருகிறது கைத்தறியத்தை கொண்டு வருகிறது யோசிக்கிறோம் இல்லை கண்ணியமானவர்களே கடனாளிக்கு ஓடி வரக்கூடிய மருந்தையும் ரசூலல்லா சொன்னாங்க யாரு உங்களை கடனாளியாக இருக்கிறீங்களோ எந்த துவாவை நீங்க ஓடிக்கொள்ளுங்க ரசூலல்லா கற்றுத்தந்த துவா அல்லாஹும் இன்னி أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من السرور والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال கடனாளிகள் ஓடக்கூடிய துவா எத்தனை பேருக்கு பாடம் எத்தனை பேர் ஓடி வருகிறோம் காலையிலும் மாலையிலும் யார் இந்த துவாவை ஓடி வருகிறானோ அவன் எவ்வளவுதான் பெரிய கடனாளியாக இருந்தாலும் கடனை நிறைவேற்ற அல்லாஹ் வசதியை திறந்து கொடுப்பான் என்று சொன்னார்கள் சொல்லலாம் ஓடி வர வேண்டும் இன்னும் ஒரு துவாவும் சொல்லலா சொல்லி தந்தார்கள் அல்லாஹும் மஸ்பினி بهلالك عن حرامك وأغنني بفضلك عمن سواك எவ்வளவு நேரம் தேவை பாடமாக எவ்வளவு இலகுவான துவா எவ்வளவு இலேசான துவா எத்தனை பேர் ஓடுகிறோம் எத்தனை பேர் இன்றைய பாடம் இங்கே போய் மாற்றி புரட்சிகளை மாற்றி முசீபத்துக்கு மேலான முசீபத்தை எடுத்து குடும்பத்தை பிள்ளை முட்டிக்கு கொண்டு கொடுத்து சம்பாதிச்சு கொடுக்கிறோமே எவ்வளவு பெரிய அநியாயம் கண்ணியமானவர்களே எனவே இந்த துவாக்களை யார் ஓடி வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் கடனை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான் இறுதியாக இந்த துவாவுடைய பொறுமதியை சொல்லி முடிக்கிறேன் அபோ உமாமா ரவியல்லாமரவங்க ஒரு நாள் மசிதில இருக்கிறார் ரசூலுல்லா வந்து பார்த்தா அபோ உமாமா மசிதில் இருக்கிறார் அவரும் உமாரா ரவி அல்லா அவர்களுடைய மசூதியை இருக்கிறார்கள் தொழுகை இல்லாத நேரம் கேட்டார்கள் ரசூலுல்லா அவரும் உமாரா ஏன் தொழுகை இல்லாத நேரத்தில் மசூதியை இருக்கிறீர்கள் என்ன காரணம் அப்போ உமாமா ரவி அல்லா அவர் சொன்னார் யார சொல்லலாம் என் உள்ளத்தில் நிறைய கவலை இருக்கு யார சொல்லலாம் அது மட்டுமல்ல நான் மாட மக்களுக்கு கடன் அழியாக இருக்கிறேன் கடனுடைய கடன்பட்ட நிலைமையிலே இருக்கிறேன் யார சொல்லலாம் அந்த கடனை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது அதனால் அல்லாவுடைய மத்திக்கு வந்து என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கிறேன் யார சொல்லுங்களா என்று அபு உமாமா அலி அல்லாவுடைய மத்தியில் சொல்லுகிறார்கள் அப்படியா சொல்லுங்களா கேட்டு சொல்லல எந்த சாவிட போன வட்டி கிடைக்கணும் அவனை சீட்டை கொண்டு வாங்க சாலை கூடிய கொண்டு அணுகுவீங்க நகையை கொண்டு அணுகுவீங்க எதை சொல்லுங்களா சொல்லுங்க அபு உமாமா உங்களுக்கு நான் ஒரு கனிமாவை சொல்லிக் கொள்கிறேன் இந்த கனிமாவை நீங்கள் சாலையிலும் மாலையிலும் ஓடி வந்தால் எவ்வளவு நாளும் உங்களுக்கு கடன் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் சிக்கல் இருந்தாலும் அல்லாத பிரச்சனை இல்லாமல் ஆக்குவான் சொல்லித் தரலாமா என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லா இதோ நான் மேலே ஓடிய اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال இந்த துவாவை அபு உமாமா ரவி அல்லா அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் ரசூலுல்லா என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அதே அபு உமாமா ரவி அல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ரசூலல்லா எப்போது இந்த துவாவை கற்று தந்தார்களோ அங்கில இருந்து நான் ஓடி வர ஆரம்பிச்சேன் காலப்போக்கிலே என்ற உள்ளத்தில இருந்த கவலை என்ற வழியும் தெரியல எனக்கு ஏராளமான கடன் சுமை இருந்துச்சு அந்த கடன் தீர்ந்த வழியும் தெரியல நான் நிம்மதி அடைந்தேன் என்று அபு உமாமா ரவி அல்லா வாங்குடைய பிரயோசனத்தை சொல்லுகிறார்கள் சுபகாரல்லா எனவே அன்பானவர்களே பண்பானவர்களே இஸ்லாமிய சகோதரிகளே கடன் கொடுக்கத்தான் வேண்டும் எடுக்கத்தான் வேண்டும் மேலே சொன்ன புத்திமதிகள் பிரகாரம் நாம் அழைத்துக் கொள்ள வேண்டும் மௌத்துக்கு முன்னால் கடனை நிறைவேற்ற வேண்டும் அதற்கான தயாரிப்பை அதற்கான முயற்சியை நாங்கள் உலகத்திலே விட்டுவிடக் கூடாது பொறுப்பாளர்கள் யார் பொறுப்படுத்தாலும் நிறைவேற்றாவற்றால் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த உடல் உள்ளத்திலே வர வேண்டும் அம்மாவுடைய பயம் வர வேண்டும் இதே போல நாங்கள் சொல்லித் தந்த இந்த துவாக்களை நாங்கள் காலையிலும் மாலையிலும் ஓடி வந்தால் நிச்சயம் அல்லா கடலுக்கான வெளியை அமைத்து தருவான் அல்ல அல்லா நம் அனைவர்களுக்கும் இந்த அமலை இந்த செயலை விவாதத்தாக மாற்றிக் கொள்வதற்கு வல்லாமல் நம் அனைவருக்கும் தொழில் செய்வாராக யாமாவுடைய காலங்களை நம்பி தருவாயாக யாமாவுடைய இறுதி நேரத்தை இறுதி அமலை இறுதி நாளை நல்லதாக ஆக்கிடுவாயாக آمين آمين وآخر دعوانا أن الحمد لله